விவரத்தை யுத்தத்தை பற்றி விளக்கம் கேட்கிறாரு இப்போ யுத்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவருக்கு திருத்தராஷ்டிரனுக்கு இந்த திருத்தராஷ்டிரன இந்த குழந்தைகளோட அப்பா இப்போ அரண்மனையில் இருக்கிறவர் அவர் தான் ராஜா அவருக்கு இந்த சஞ்சயன்கிறவர் பதில் சொல்லிட்டு இருக்கார் அப்படி இந்த அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கௌரவர்கள்ங்கிற நூறு பேரும் பாண்டவர்கள்ங்கிற அஞ்சு பேரும் அவங்க அவங்களுக்கு ஆதரவான மன்னர்கள் அவர்களுடைய படைகளோட யுத்த காலத்துக்கு வந்துட்டார் வந்துட்டாங்க வந்துட்டு இப்போ படைக்கு யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க அவங்கவுங்களும் நான் ரெடி நான் ரெடின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணன் ஏதோ கேட்டால் தனக்கு வந்து யுத்தம் பண்ண விருப்பம் இல்லை நான் இங்க இங்கே எல்லாம் செத்து போயிடுவாங்களே இவங்கெல்லாம் என்னுடைய உறவினர்களாக இருக்காங்க அவங்கெல்லாம் செத்த பிறகு நான் எதுக்காக வாழணும் நான் யுத்தத்துக்கு வந்திருக்கிறதே அவங்கெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் இப்போ இந்த யுத்தத்தில் எப்படி இருந்தாலும் இறந்து போயிடுவாங்க என் பக்கம் நிக்கிறவங்களும் என்னுடைய உறவினர்களாக இருக்கிறாங்க என்னுடைய எதிர்பக்கம் இருக்கிறவங்களும் என்னுடைய உறவினர்களாக இருக்காங்க அப்படி எல்லாம் இறந்து போய் நான் வேற யாருக்காக வாழ போறேன் நான் யாருக்காக வாழணும்னு அவங்களே சாகத்துக்கு தயார் வந்திருக்கும் போது இந்த யுத்தமே தேவையில்லாத மாதிரி தெரியுது அப்படின்னா எனக்கு யுத்தம் பண்றதுல விருப்பம் இல்லை நான் போட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட இந்த அர்ஜுனர் கேட்கிறார் இப்போ பொதுவ வாழ்க்கையில சிக்கலான இடங்கள் நெருக்கடியான இடங்கள் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தருக்கும் வருது ஒருத்தர் ஒருத்தரும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா சார் என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை வித்தியாசமான பிரச்சனை சார் இது மாதிரி வேற யாருக்குமே வராது சார் எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கை இதுதான் என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை வித்தியாசமான பிரச்சனை உண்மை இதுதான் ஒருத்தர் ஒருத்தர் வாழ்க்கையில இருக்கிறது வித்தியாசமான பிரச்சனை தான் ஒரு ஒரு கதை வச்சுட்டு சினிமா எடுக்கலாம் இது வந்து இது ஏதோ அந்த சினிமா தான் வித்தியாசமான கதை கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் வாழ்க்கையில இருக்கிறத உட்காந்து கேட்டா ஒன்று ஒன்று வித்தியாசமான கதை தான் அர்ஜுனருடைய வாழ்க்கையிலேயே அப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்கிறத இவர் இதுல இருந்து என்னன்னா இவ்வளோ பெரிய உதாரணத்தை காட்டியாச்சுன்னா எல்லாருக்குமே மனசுல வந்து தீர்வு இங்கே சொல்லப்படுறது தீர்வுன்னு புரியும் அப்படின்னு வியாசாச்சரியார் நம்புகிறார் வியாசாச்சரியாருங்கிறவர் யாருன்னா இந்த கதைகள் எல்லாம் புஸ்தகமா எழுதினவர் இந்த சம்பவங்கள் எல்லாம் புஸ்தகமாக சமஸ்கிருதத்தில் எழுதினவர் அவர் பேர் வியாசாச்சாரியர் தான் அந்த காலத்தில் ஒரு ஆச்சாரியர் இருந்தார் குருஜி அவர் பேர் வியாசாச்சாரியர் அவர் தான் இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் எழுதுனது உட்காந்துட்டு ஒரு லட்சம் ஸ்லோகம் அப்படி எழுதியிருக்காரு உலகத்திலே பெரிய புத்தகம் இதுதான் மகாபாலம் இது இந்த அளவுக்கு இன்னும் புத்தகம் யாரும் எழுதவும் இல்லை எழுத முடியும்னு யாரும் நம்பிக்கை இல்லை ஓகே இப்போ எங்கே வரும் அப்படின்னா இப்படி அர்ஜுனர் கேட்டதுக்கு பதில் சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் முப்பத்தி மூணாம் பக்கம் வரும் சொல்லியிருக்காங்க முப்பத்தி மூணாம் பக்கத்தில் இந்த படம் இருக்குல்ல இந்த பக்கத்துக்கு வரணும் இல்லை இல்லை அடுத்தது இன்னொரு பக்கம் இன்னொரு காகித பாட்டு இப்போ வலது பக்கம் இருக்கு பாருங்க வலதுன்னா சோதரி பக்கம் மேலே எப்பயுமே தலைப்பு படிச்சுட்டு தான் படிப்போம் மேல் தாக்கூர் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக அத அத த்விதீயோ அத்தியாயக இப்போ சஞ்சய் அதில் இப்போ வந்து நீங்கள் படிக்க வேண்டாம் நான் படிக்கும் போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் பேராகிராஃப் படி இருக்கும் அதை நான் பேர் படிப்பேன் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது சுலோகத்தினுடைய பொருள் சஞ்சயன் கூறுகிறார் அவ்விதம் இரக்கம் நிறைந்து நீர் நிரம்பிய கலங்கிய கண்களுடன் சோகத்தோடு கூடிய அந்த அர்ஜுனனிடம் பகவான் மதுசூதனன் இவ்வாறு கூறினார் இந்த இடத்துல இப்போ வந்து இவர் கண்ணில் தண்ணி வந்துருச்சு அர்ஜுனனுக்கு இதை சொல்லும்போது ஏன்னா சோகம் வந்து வாட்டி எடுக்குது நான் இப்படி ஒரு நெருக்கடியில மாட்டிக்கிட்டேன் எனக்கு ஏன் நான் எப்பயாவது வாழ்க்கையில இப்படிலாம் வரும்னு நினச்சேன் நான் நல்லா தான் இருந்தேன் பிறந்து வளர்ந்தது ராஜா குடும்பத்தில் பாரு நான் எங்கேயோ போயிட்டேன் காட்டில் போய் மாட்டிக்கிட்டு சின்ன பின்னா போட்டு கடைசியாக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி இருந்து கடைசியாக அவமானப்பட்டு கட்டின பொண்டாட்டியை கூட நம்ம வந்து காப்பாற்ற முடியல இப்படி ஒரு அவமானத்தை சந்திக்க வச்சு கடைசியாக என் ஊரில் உலகத்தில் எதிரிட்டு கூட மாட்டல கடைசியாக என் பெரியப்பா பையிட்ட மாட்டிட்டு நான் இப்படி சண்டைக்கு வர வேண்டியிருக்கு கண்ணை முடிஞ்சு என்னாவும் தெரியல சொல்லி கொடுத்தவங்கள அடிக்க வேண்டியது தூக்கி வளர்த்தவங்கள அடிக்க வேண்டியது கொலை பண்ண வேண்டியது இப்போ கடைசியாக இப்படிலாம் பண்ணி எனக்கு என்ன அவமானம் எல்லாம் சொல்லி கொடுத்தவங்க பார்த்தா உற்றார் உள்ள உறவினர் கொல்ல கொண்டுவிடக்கூடாது பஞ்சமகா யஜ்யங்கள் கொண்டாடும் ரிஷி யஜ்யம் குரு யஜ்யம் என்னென்ன யஜ்யம் மனுஷ யஜ்யம் பித்ரு யஜ்யம்லாம் சொன்னார் யாரெல்லாம் காப்பாற்றணும் யாரெல்லாம் நல்லா வச்சுக்கிறதுக்காக நீ வாழணும்னு சொன்னாரோ அவங்க தான் வந்து நிற்கிறாங்க அவங்கள தான் கொலை பண்ண வேண்டிய நிலைமை இருக்க படித்தப்ப அவர் சொல்லி கொடுத்தது சரின்னு வேறு மனசாட்சிக்கு தோணிடுச்சு இப்போ நான் அவங்களே கொலை பண்ணுற நிலைமையில் வந்துச்சுன்னா என்னால் எப்படி பண்ண முடியும் நான் இதெல்லாம் ரொம்ப சிக்கலான நிலைமை எனக்கு வந்து வந்தது எனக்கே வந்தது எனக்கே வந்தது எனக்கே வந்தது நான் ஏன் இப்படி மாட்டேன் நான் ஏன் இப்படி மாட்டினேன் இதுதான் அவருக்கு ஒரே கவலை இது எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு கேள்வி என்ன கேள்வி எனக்கு ஏன் வந்தது ஸோ அதாவது சம்பவங்கள் முன் சம்பவம் எதுவும் என்ன இருக்கலாம் கடைசி கன்க்ளூஷன் கேள்வி அந்த எல்லா சம்பவத்தையும் தொகுத்து நம்மால் என்ன பண்ணுறாரு எசன்ஸ் ஆக்கி புழியிடாரு என்ன வருது எனக்கு ஏன் வந்தது எனக்கு ஏன் நடந்துச்சு எல்லார் வாழ்க்கையிலையும் யார் வேணாலும் சொல்லலாம் சார் என் வாழ்க்கை சம்பவமே வேற அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லலாம் சரி அது மூலமா நீ என்ன சொல்ல வர அதை சொல்லு எனக்கு ஏன் சார் இப்படி நடந்தது இதுதான் அர்ஜுனனுக்கு கேள்வி எனக்கு அதான் கேள்வி அவருக்கு அதான் கேள்வி இவருக்கு அதான் கேள்வி செவருக்கு அதான் கேள்வி ஒன்றும் கவலைப்படாத அந்த கேள்விக்கு தான் பதில் அந்த கேள்வி வந்துச்சுன்னா கண்ணில் தண்ணி வந்துடுது அப்படிதான் நிறக்கம் நிறைந்த நீர் நிரம்பிய கண்களுடன் எனக்கு ஏன் வந்ததுங்கிறதுனால கண்ணீர் வரலாம் சில நேரம் வேற ஒரு காரணத்தினால கண்ணீர் வரலாம் இல்லை சார் என் வாழ்க்கையில் வந்த கண்ணீருக்கு காரணம் எனக்கே வந்தது கிடையாது நான் இவருக்கு ஏன் இப்படி வந்தது இவர் வாழ்க்கையில் நடந்ததை நினைச்சேன் நான் அல்லது அந்த சுனாமியில் வந்தது இறந்து போன குடும்பங்களுடைய ஃபோட்டோ பார்த்தேன் வீடியோ ஷோ பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் ஆக்சிடெண்ட்டில் மாட்டினவங்க இல்லை ஒரு கேன்சர் நோயாளி பட்ட குடும்பம் அதை வந்து நான் நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டேன் எனக்கு அந்த கதையெல்லாம் பார்த்ததுலேருந்து கேட்டதுலேருந்து கண்ணில் தனியாக வருது சார் அவங்களை நினைச்சுதான் எனக்கு கண்ணில் தனியா இருக்கு நீ பூரா வருத்தமா இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார் இதுக்கும் உண்மை என்னன்னா சரி கஷ்டப்பட்டது அவங்களுக்கு உனக்கே கண்ணில் தண்ணி என்ன சார் சொல்றீங்க இப்படி ஒரு கஷ்டத்தை சந்திச்சிருக்கிறாரு கேள்விப்பட்டா மனசு கஷ்டமாகாத அது ஃபோட்டோ வேற பார்த்து தொலைச்சிட்டேன் வீடியோ வேற பார்த்து தொலைச்சிட்டேன் பக்கம் பக்கமாக புட்டு புட்டு எழுதி வச்சுட்டாரு நானும் ஒரு வாரத்தை விடாமல் படித்து தொலைச்சிட்டேன் இப்போ பார்த்தா என்னால் தூங்க முடியல மூணு நாளாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது செழிப்பாக கஷ்டத்தில் மாட்டினது அவரு உனக்கே மனசு கஷ்டமாக இருக்கு என்ன சார் இப்படி ஒரு கஷ்டமான கதையை கேட்டால் கேள்விப்பட்டால் கஷ்டமாகாதா உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா ஏ கஷ்டப்பட்டது வழியை சந்திச்சது அவரு உனக்கு அது நடக்கல நீ ஏன் கஷ்டப்படுற என்ன சார் கேள்விப்பட்டதுன்னு மனசு கஷ்டமாக இருக்கு அதுதான் அவருக்கு அவரு சம்பவத்தை சந்திச்சா உனக்கே ஏன் கஷ்டமாகும் அதெல்லாம் கேட்ட என் புரிஞ்சிடுச்சு கஷ்டப்படாமல் இருக்க முடியல இப்போ உன் அறிவுக்கு புரியறதுக்கு முன்னாடியே சம்பவம் நடந்தது நீ அதை வந்து நியூஸ் பேப்பரில் படிக்கிறதுக்கு முன்னாடி சம்பவம் நடந்துருச்சு அப்போ அவரு கஷ்டப்பட்டது தான் உனக்கு கஷ்டம் உனக்கு பிடிக்கலன்னா அவர் கஷ்டப்பட்டப்பே நீ கஷ்டப்பட்டிருக்கும் ஆனால் அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் படிச்சுதான் தான் நீ பாரு இல்லை சார் நான் இப்பதான் சார் கேள்விப்பட்டேன் அதனால அதை படித்த பிறகு ஒருத்தவங்க இப்போ உனக்கு நேற்றுல நீ சந்தோஷமா இருந்த சம்பவம் நடக்கும் பொழுது அப்பெல்லாம் எனக்கு தெரியாது சார் இப்பதான் நீ வருத்தப்படுற இப்பதான் சார் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இதை தெரிந்தவன் நான் அதுதான் உனக்கு பிடிக்கும் கரெக்ட் அவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்த நான் அது எனக்கு பிடிக்கல என்று தெரியாத நான் எனக்கு ஓகே கரெக்ட் சம்பவம் உண்மையா உண்மை இல்லையாங்கிறது அப்புறம் சில நேரம் உங்க பையனுக்கு வந்து கால் முறிஞ்சு ஆக்சிடென்ட் ஆகி கால் முறிஞ்சிடுச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டான் ராமு தானே உங்க பையன் பேரு அம்மா அம்மா ராமு தான் அட்மிட் ஆகிட்டான் பைக்ல போயிட்டு இருந்தான் இவர் உடனே போய் வருத்தப்பட்டுக்கிட்டு ஆமாம் அவங்க என்ன பண்றதுன்னு இருக்கிறாங்க அப்புறம் ஒரு ஃபோன் செய்தி இல்லை அந்த ராமன் பையன் வேற ஒருத்தன் பேர் அது உங்கள் பையன் இல்லைங்களா அப்புறம் என்ன அது கவலை போயிடுது சம்பவம் நடக்கவே இல்லை ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் வருத்தப்பட்டு துடிச்சிருந்தாரு அப்படின்னா என்னன்னா சம்பவம் என்னங்கிறது பிரச்சனை இல்லை நான் சந்தோஷமாக இருக்கும்பொழுது என்னை எனக்கு பிடித்திருக்கிறது நல்ல செய்திகளுடன் நல்ல கருத்துக்களுடன் இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் நான் அந்த நான் ஐ அல்லது என்னை எனக்கு பிடித்திருக்கிறது வருத்தமான சம்பவங்களுடன் அல்லது வருத்தம் தரும் செய்திகளுடன் வருத்தம் தரும் கருத்துக்களுடன் கூடி வருத்தப்படும் நான் அந்த நான் ஐ அல்லது என்னை வருத்தப்படும் என்னை எனக்கு பிடிக்கவில்லை இதுதான் மேட்டர் எல்லாருக்குமே சந்தோஷமான நான் அப்படியே என்னென்ன பார்க்க விரும்பல வருத்தப்படும் நான் அப்படின்னு என்னென்ன பார்க்க விரும்பல உலகத்துல சந்தோஷத்துக்கும் வருத்தத்துக்கும் எதை காரணம் சொன்னாலும் கடைசியா வந்து முடிகிற நான் தான் அவரு இவரு செவரு கவர்மெண்ட் சித்தப்பா பெரியப்பா மாமனார் மாமியார் ட்ரெஸ்ஸு சரியில்லை ப்ரமோஷன் சரியில்லை சீனியர் சரியில்லை ஜூனியர் சரியில்லை லாபம் நஷ்டம் வெயில் மழை குளிர் கவர்மெண்ட்டு சரியில்லை லஞ்சம் வாங்குறாங்க இந்த கவர்மெண்ட்டு பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்ல என்ன சொன்னாலும் கடைசியாக நானும் சந்தோஷமான தான் எனக்கு ஓகே இந்த நான் வருத்தப்படும் நான் தான் எனக்கு ஓகே இல்லை அப்போ இந்த நான் சந்தோஷப்படும் நான்னா நான் என்ன நினைக்கிறேன்னா நான் வந்து இதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணணும் இதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும்னா இந்த நான் ஓகேவா இருக்கும் அதுக்காக நான் இதெல்லாம் சரி பண்ணுறேன் ஏன்னா இந்த நான் சந்தோஷமான தான் வச்சுக்க விரும்புகிறேன் எனக்கு அதுதான் ஓகே அப்படிதான் என்னால் இருக்க முடியுது அது சரியில்லை அதை மாற்றணும் அது ரிப்பேர் ஆச்சுன்னா இந்த நான் வருத்தப்படுது இது ரிப்பேர் ஆனால் இந்த நான் வருத்தப்படுது அது ரிப்பேர் ஆனால் இந்த நான் வருத்தப்படுது அதனால அந்த ரிப்பேர் எல்லாம் சரி பண்ணணும் இதுதான் அப்போ கடைசியாக முடிவு என்ன இந்த நான் சந்தோஷமான நான் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி இப்போ இவருடைய நிலைமை என்னன்னா இந்த நான் வருத்தப்படும் நானா மாறினதுனால அர்ஜுனனுக்கு அவருக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு இப்படிதான் சொல்யூஷன் இதுதான் பிரச்சனைகளை வந்து வேர்ல போய் தீர்க்கிறவங்க வேறு எதுன்னே தெரியாம தீர்க்க முடியாது வேறு எதுன்னு தெரியாம எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிருந்து எங்கெங்கேயோ போய் தண்ணி ஊத்திட்டு இருப்பாங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க வேருக்கு தண்ணி ஊத்துறதே கிடையாது காய் பாருங்க சார் வாடி போயிருக்குன்னா இந்த மரத்துல காய் வாடி போயிருக்கு இது நல்ல வேலைக்கு போகுமான்னு தெரியலன்னா இந்த ஆள் அறிவால் என்ன பண்ணாருன்னா அந்த காயில் கொண்டு போய் தண்ணி ஊற்றுறாரு இந்த பழம் பாருங்க சார் வாடி போயிருக்கு வளரவே இல்லை சின்னதாக போயிடுச்சு இந்த வருஷம் ரேட்டே போவது போல இருக்குன்னா இவர் கொண்டு போய் பழத்துல தண்ணி ஊற்றுறாரு வேறு எங்க இருக்குன்னு பார்த்து வேறு தண்ணி ஊற்றணும் அந்த முயற்சி தான் இந்த சாஸ்திரம் இந்த நூல் இப்போது இஷ்யூ எது அப்படின்னா வியாசாச்சாரியா சொல்கிறாரு அதுவா இதுவா இல்லை இவர் வந்து இப்போ கண்ணீருடன் சோகத்துடன் இருக்கிறார் அதுதான் இஷ்யூ யாரு இந்த அர்ஜுன் இப்போ இந்த இஷ்யூ தான் தீர்க்கப்பட வேண்டும் வெளியில் உலகத்தில் எங்கே இஷ்யூ அந்த நான் தீர்க்க போகிறேன் அப்படின்னு போக ஆரம்பித்தா அந்த இஷ்யூ ஆரம்பத்திலேயே தப்புன்னு நம்மளால் சொல்ல முடியும் அல்லது வேதம் சொல்லுது என்னாலையும் நிரூபிக்க முடியும் எப்பயுமே முடிவுகள் எடுக்கும் பொழுது எது சார் முடிவு எடுக்கிறது இந்த இடத்துல எனக்கு என்ன முடிவு எடுக்கிறது இல்லை எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அந்த முடிவை எடுப்பவன் எப்போவுமே எல்லா இடத்துலையும் நூற்றுக்கு நூறு ஃபிட் ஆகக்கூடிய ஒரு பதில் இது மட்டும்தான் சரியான பதில் வேற வழியும் கிடையாது இந்த பதில் புரியலன்னா ஏன்னா இந்த பதிலை விளக்குனா வருஷக்கணக்கில் விளக்கலாம் அதை தான் சுருக்கி நம்ம ஒரு மூணு நிலையில முடிச்சிருக்கிறோம் நம்ம ஆனால் மூணு நிலைன்னா மூவேழு இருபத்தொரு நாள் டெய்லி ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்தில் நம்ம முடிச்சிருக்கோம் ரொம்ப சுருக்கமாக அதை இப்போ நம்ம நாலு நிமிஷத்தில் முடிக்கணும் இந்த கேள்விக்கு இந்த பதிலா இது புரிஞ்சாலும் புரியாதே இதுதான் பதில் இதே நானூத்தி இருபது வருஷம் வேணாலும் விளக்கலாம் ஸோ நாலாயிரத்தி இரநூறு வருஷம் விளக்குறதுக்கு தேவையான புத்தகங்களை நம்ம நாட்டில் குடி குவிஞ்சி கிடக்கு நாலு லட்சம் வருஷம் வரைக்கும் வேணாலும் விளக்கலாம் அந்த நூல்கள்லாம் எடுத்தா ஆனால் பதில் இதுதான் என்னன்னா இந்த பதிலை தேடுபவன் தான் அடைய வேண்டிய சாத்தியம் அந்த சாத்தியத்தை அடைய உதவக்கூடிய சாதனமா இது அப்படின்னு பார்க்கணும் ஆமாம் அப்படின்னா அதை எடுத்து கடைபிடிக்க வேண்டியதுதான் இதில் வந்து மாற்று கேள்வி வேலை அந்த செயல் பிடிச்ச செயல் பிடிக்காத செயல் ஊரில் இருக்கிறவங்கள இதை நல்ல செயல்னு சொல்கிறாங்க ஓகே செய் ஊரில் இருக்கிறவங்கள இது கெட்ட செயல்னு சொல்கிறாங்க ஓகே செய் இதை நான் செஞ்சேன்னா எனக்கு நல்ல பேர் வரும் ஓகே செய் இதை செஞ்சால் எனக்கு கெட்ட பேர் வரும் ஓகே செய் don't worry about any thing எதை பற்றி கொண்டு ஆனால் இந்த ஆராய்ச்சி அதுக்கு சரியாக இருக்கும் ஆராய்ச்சியே கண்மூடி தரப்பா ஆராய்ச்சியிலே ரிப்பேர் ஆகிட்டா இந்த பதில் வந்து பொருந்தாரு சாத்தியம் எது அப்படிங்கிறதுல தெளிவு இருக்கணும் சாத்தியம் தெளிவாக விசாரிக்கப்பட்டு இருக்க வேண்டும் சாத்தியம்னா அடையப்பட வேண்டியது நம்ம வார்த்தையில மோட்சம் மோஷம் ஸோ அந்த மோட்சம்னு சொன்னாலே எங்கேயோ போறது அப்படி இப்படிலாம் கிடையாது மோட்சம்ங்கிற வார்த்தைக்கு விளக்கம் என்னன்னா விடுபட்ட நிலை அப்படின்னா என்னன்னா எதனாலும் பாதிக்கப்படாதவனாக விடுபட்டு இருக்கும் நிலை எங்க இந்த உலகத்துல வாழும்பொழுதே வாழும்பொழுதே எதனாலும் பாதிக்கப்படாதவனாக விடுபட்டு இருக்கும் நிலை மோட்சம் அதைதான் ஒருத்தன் விரும்புறான் கடைசியா அந்த மோட்சத்துக்கு எது சாதனம்னு பார்க்கணும் சோ இப்ப நீ சொல்ல வர்ற சாதனம் அது வந்து மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னா அதை கடைபிடி மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகாதுன்னா அதை தூக்கி அது கண்ணை மூடிட்டு செய்யலாம் கடைசியாக முடிவு வந்து நல்லதாக தான் இருக்கும் போகிற வழியில் சிரமங்கள் இருக்கலாம் கடைபிடிச்சு முடிக்கிற வரைக்கும் மற்றவங்க அது இதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம் முடிச்ச பிறகு வெற்றி கிடைச்ச பிறகும் கூட மற்றவங்க அது சில பேர் பாராட்டுவாங்க சில பேர் குறை சொல்லுவாங்க இதெல்லாம் அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி பாராட்டுதலும் குறை சொல்லுதலும் இருக்கும் ஆனால் ஞானம் தெரிஞ்சவங்க ஞானத்தை அடைந்தவர்கள் குறை சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இது செஞ்சது கரெக்ட் ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மீதி பேர் பாராட்டினாலும் அறியாமையில் பாராட்டுறாங்க குறை சொன்னாலும் இப்போ குறை சொல்கிறாங்க எல்லாம் அங்கேயானே அங்கேயானே முடிஞ்சு போயிடுச்சு அதனால அந்த பாராட்டுகளுக்கோ அந்த குறை பேச்சுக்களுக்கோ நம்ம வந்து பெரிய வெயிட் கொடுக்க வேண்டியதில்லை அதுக்கெல்லாம் வந்து நடக்கும் அப்போ வந்து யாராவது குறை சொல்கிறாங்க நான் நற்செயல் செஞ்சேன் சாஸ்திர கணக்குப்படி நற்செயல் தான் செஞ்சேன் ஆனாலும் குறை சொல்கிறாங்களே அப்படின்னா அந்த குறை சொல்கிறவங்க மனசு இப்போ காயமாகுது தயவு செஞ்சு நீ அவங்களுக்கு இருந்து விளையாடு ஏன் அப்படி என்ன அவங்க மனசு கஷ்டமாகுது அவ்வளோ அதுக்காக அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நான் மாறணும்னு அவசியம் கிடையாது நான் செய்யறது என்னுடைய செயல் என்னுடைய வாழ்க்கை அவங்களுக்கு மனசு கஷ்டமாகுதுன்னா அவங்க பார்க்குற மாதிரி நீ ஏன் வாழல யார்கிட்ட உங்களுக்கு சந்தோஷம் இருக்கோ அவங்களோட வாழ்ந்துட்டு இந்த விவேகத்தை தான் நம்ம வந்து நம்மளுடைய மூணாவது நிலை அல்லது நாலாவது நிலையில பார்த்துருக்கோம் பஞ்சமர்கள் சன்மார்க்கிகள் அப்படின்னு பார்த்துருக்கோம் சன்மார்க்கத்தில் போகிறவங்க மோட்ச மார்க்கத்தில் போகிறவங்களோட இணைஞ்சு வாழ்ந்துட்டு போய்க்கிறோம் தேவையில்லாமல் மற்றவங்களை நம்ம போய் தொந்தரவு பண்ணிட்டு குழப்பிக்கிட்டு அவங்க மனசை காயப்படுத்திட்டு இருக்கிறது அதுக்கு தான் நம்மளுடைய கல்ச்சர் வந்து டிசைன் ஆகிடுச்சு இப்படி ஒதுங்கிக்கிட்டாங்க உலகத்தில் யாரையும் மாதிரி ஒதுங்கிக்கிட்டாங்க நம்ம மக்கள் அப்படி அப்படிப்பட்ட இந்த அர்ஜுனனிடம் இப்படி ஏற்கனவே இந்த கல்ச்சர்ல இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவருக்கும் இந்த மாதிரி சந்தேகங்கள் வரணும் அப்ப சந்தேகம் வரும்பொழுது என்ன செய்யணும் அந்த சந்தேகங்களை உரிய ஆச்சாரியம் நிவர்த்தி செய்யணும் இந்த இடத்துல ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்டதுனால அது என்ன ஸ்ரீகிருஷ்ணர் பதில் சொல்றார் ஸ்ரீ பகவான் வாச்ச அந்த ரெண்டாவது தண்ணி கண்டுபிடிச்சிங்களா குத்தஸ்துவந்த ஸ்ரீ பகவான் வாச்சன் அந்த மத்தியில் ஒரு தலைப்பு ஸ்ரீ பகவான் வாச்சனாலே எப்பயுமே அப்படி நடுப்புறதா இருக்கும் நீங்கள் இப்போ கை வச்சிங்களா ரைட்டு தான் அதை படிச்சுட்டு அடுத்த உரி குத்தஸ்துவம்னு ஆரம்பிப்பாங்க அதை படிக்க குத்தஸ்துவ குதஸ்த்வா கஷ்மலம் கஷ்மலம் இதம் இதம் விஷமே விஷமே சமுபஸ்த சமுபஸ்திதம் சமுபஸ்திதம் அனாரிய அனாரிய ஜுஷ்டம் ஜுஷ்டம் அஸ்வர்கியம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அகீர்த்திகரம் அர்ஜுன அர்ஜுன தஸ்துவா திரும்ப திரும்ப கஷ்மலம் கஷ்மலம் இதம் இதம் விஷமே விஷமே சமுபஸ்திதம் சமுபஸ்திதம் அனாரிய அனாரிய அனாரிய அனாரிய ஜுஷ்டம் ஜுஷ்டம் அஸ்வர்கியம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அகீர்த்திகரம் அர்ஜுன அர்ஜுன படிக்கும் பொழுது புஸ்தகத்தில் இருக்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி சொல்லிடணும் புஸ்தகத்தில் ஏன் அப்படி போட்டிருக்குன்னா பிரிண்டிங்கில் வரும்போது அப்படி தான் இருக்கணும்னு ஒரு விதி பிரித்து படிக்கும் பொழுது இப்படி தான் படிக்கணும்னு ஒரு விதி அதனால நான் படிக்கிற மாதிரி படிச்சிட வேண்டியதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இவ்வளவு கேள்விக்கும் ஸ்ரீகிருஷ்ணரை பொறுத்தளவுல இந்த பதிலே போதும்னு நினச்சிட்டு தான் பேசுறாரு இந்த தான் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தையும் மூணாவது ஸ்லோகத்திலையும் வர்ற பதில் மூணாவது ஸ்லோகமும் பார்க்கப்போம் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் அவரை பொறுத்தவரை இந்த பதில் போதும்னு நினச்சி தான் பேசுகிறார் ஏன்னா இந்த கல்வி இவர் என்ன பதில் சொன்னால் புரியணுமோ அந்த பதிலெல்லாம் அர்ஜுனருக்கு ஏற்கனவே தெரியும் இவர் பகவத்கீதை ஒட்டுமொத்த பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்ல போறாரோ அதெல்லாம் அர்ஜுனருக்கு தெரிஞ்சவர் அது போல நூறு மடங்கு படிச்சவர் அவர் படிக்காதவர் இருக்காது எத்தனையோ பேர்கிட்ட படிச்சவர் எத்தனையோ சிறந்த ஆச்சாரியர்கள்ட்ட படிச்சவர் அதுக்கு மேல இந்த ஞானத்தோட வாழ பீஷ்மரையும் பார்த்துருக்கிறார் பீஷ்மரும் மிகப்பெரிய தபஸ்வி ஓரளவு இந்த சாஸ்திர ஞானத்தை படிச்சுட்டு பீஷ்மர் மாதிரி இருக்கிறவங்களை பார்க்கறதுக்கு அது ஐநூறு வருஷம் படிக்கிறதுக்கு சமம் அவர்லாம் சும்மா பார்த்தாலே போதும் இந்த இடத்துல அவர் எப்படி நடந்துக்கிறாரு இவர் எல்லாம் தெரிஞ்சவர் இதெல்லாம் இந்த சாத்திய சாதனத்திலலாம் மிகப்பெரிய மாஸ்டர் அவரும் மிகச்சிறந்த ஞானிகள்கிட்ட படித்தவர் பெரிய தபஸ்வி தவமாக வாழ்பவர் அவர் ஒரு ஒரு சம்பவத்தில் சும்மா பார்த்தாலே போதும் நம்ம கதறிடுவோம் நம்மளால கடைபிடிக்கவே முடியாத அளவுக்கு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறவர் நம்மளால் கிட்டையே போக முடியாது அப்படி மிகப்பெரிய தவத்தில் இருக்கிறவர் அப்படிப்பட்டவர்கிட்ட இவர் வந்து மடியில பிறந்ததிலிருந்து தவிர்த்து விளையாண்டு வளர்ந்தவர் அறிஞ்சினார் எல்லா சம்பவங்களையும் கிட்ட இருந்து பார்த்தவர் அதனால இவருக்கு இதெல்லாம் தெரியாதது கிடையாது எல்லாம் தெரிஞ்சிருக்குது ஆனாலும் இவர் வந்து தடுமாறுறாரு அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த ஞானத்தை உடையவர்கள் எல்லாம் உடனே மாறிடுவாங்க அவங்களாம் பர்ஃபெக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் இது முதல் நம்ம கல்ச்சருக்கு நம்ம செய்கிற முதல் தப்பு நம்ம கல்ச்சர் புரியாதவங்களுக்கு புரியாதவங்கள்ட்டேருந்து ஒரு கேள்வி ரொம்ப சிக்கலான கேள்வி ரொம்ப சிக்கலான பதில் இதெல்லாம் மனிதத்தன்மை மனிதாபிமானம் அப்படிங்கிற தன்மையில் எக்ஸ்பர்ட்டாக இல்லாதவங்களுக்கு புரியவில்லை புரியறது கிடையாது நம்ம வந்து ஆயிரம் விஷயத்தில் அறிவாளியாக இருக்கலாம் அறிவாளியாக இருந்தால் பத்தா இருக்கும் இந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கிறது மிக மிக மனுஷத்தன்மை மிக மிக கருணை மனிதாபிமானம் இது இருந்தால் தான் புரியும் மனிதாபிமானங்கிறதுக்கு என்ன வந்து சரியான ஒரு விளக்கம் அப்படின்னா மற்ற உயிர்கள் எல்லாவற்றையும் தன்னை போலவே பார்ப்பது உயிரபி உயிராபிமானம் ஜீவாபிமானம் அது அப்படின்னா எல்லா உயிர்களையும் தன்னை மாதிரி பார்க்கறது எறும்பு கரப்பாம்பூச்சி ஆடு மாடு எல்லாத்தையும் நானே தான் அப்படி இருக்கேன்னு பார்க்கணும் அல்லது அந்த உயிர் என்ன மாதிரி தானே அப்படின்னா பார்க்க தெரியணும் இது பேர் ஜீவாபிமானம் மனிதாபிமானம்னா என்ன அட்லீஸ்ட் இது ஆடு மாடுகள்லாம் உன்னால விஸ்தரிக்க முடியாம இருக்கலாம் அட்லீஸ்ட் மனுஷன்ட்டியாவது நீ அப்படி நட அப்படின்னா மனிதன் இந்த மனுஷன் என்ன மாதிரி தான் இந்த மனுஷனாக இருக்கிறது நான் பார்ப்போம் நானே இந்த மனுஷனா இருந்தா என்ன பண்றது இந்த குற்றவாளியை போட்டு உதைக்கணும் சார் அப்படின்னு சொல்லும்போது ஓ நானே இந்த குற்றவாளியா இருந்தா நானே இந்த தப்பு பண்ணியிருந்தேன்னா என்ன இப்படி உதைக்க என்ன போட்டு உதைச்சாங்கன்னா வாட்டி ஒருத்தாங்கன்னா எனக்கு அது பிடிக்குமா என்னால் தாங்க முடியுமா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை போட்டு உதைச்சா என்னால் தாங்க முடியுமா முடியாது அப்படின்னா வேண்டாம் சார் அவன் விட்டுடுங்க பாவம் தப்பு பண்ணியிருக்கேன் சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த நினைப்புலன்னா நான் தெரியாம பண்ணியிருந்து நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நான் எப்படி கெஞ்சுவேன் தெரியாம பண்ணிட்டேன் சார் விட்டுடுங்க சார் அப்படிதான் நான் கெஞ்சுவேன் அவருக்கு சார் அவர் சார்பாக நான் கெஞ்சுறேன் இதுங்கிறது மனிதாபிமானம் என்று பார்க்க முடியும் நிலை இந்த நிலையில வந்திருக்கணும் ஒருத்தர் இயல்பாவே இந்த நிலையை வர வைக்கிறதுக்கு தான் கல்வி இந்த நிலையை ஒரு கட்டமைப்புக்கு வர வைக்க முடியலன்னா அது பேர் கல்வி கிடையாது வேற ஏதாவது வார்த்தை கண்டுபிடிக்கணும் கேள்வின்னு ஏதாவது கண்டுபிடிக்கணும் இது குறைஞ்சபட்சம் மனிதாபிமானம் வரணும் அபிமானம்னா என்னன்னா அபிமானம்னா இணைத்துக் கொள்ளுதல் அர்த்தம் அப்படி நான் என்று பார்த்தால் அதுக்கு பேர் அபிமானம் அபிமானம் இப்போ வந்து இவருக்கு வந்து தன்னை பற்றி தான் பெரிய பணக்காரன்னு அபிமானம் சார் அது தமிழில் நினப்புன்னு சொல்லணும் தமிழில் அது பேர் நினப்பு தன்னை அப்படி அதனால் இவருக்கு என்னென்னா நான் பெரிய பணக்காரன்னு நினப்பு நான் பெரிய அறிவாளின்னு நினப்பு நான் பெரிய வீரன்னு நினப்பு நான் பெரிய தலைவர்னு நினப்பு நான் ரொம்ப நல்லவன்னு நினப்பு நான் பெரிய ரவுடின்னு நினைப்பாங்க நினைப்புன்னு சொல்கிறோம்ல அதாவது தன்னை பற்றி அப்படி நினைச்சுக்கிறது அதுக்கு பேர் அபிமானம் அப்போ இந்த மனித அபிமானம்னா மனிதர்கள் எல்லாமே தான் தானே அந்த நிலையில இருந்தா எப்படி அப்படின்னு நினைச்சுக்கிறது அது அந்த நிலைக்கு எது கொண்டு வருதோ அது பேர் தான் கல்வி நம்ம நாட்டு மக்கள் கலாச்சாரத்தையே கல்வியா டிசைன் பண்ணியிருந்தாங்க கலாச்சாரமே கல்வி இங்க கல்வின்னா பள்ளிக்கூடம் போகணும் எழுத படிக்கிறது பேர் கல்வின்னு நினைச்சுக்கிறாங்க ஒரு மனப்பாடம் பண்ணுறதுக்கு பேர் கல்வின்னு இதனால் இப்போ அரசியலில் ஒரு பெரிய சர்ச்சையாகி போயிடுச்சு நேற்று முந்தானால் யாரோ ஒரு பொலிட்டீஷியன் வந்து இப்போ அமைச்சராக இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு இவங்க எப்படி மனித வளத்துறை அமைச்சராகலாம் அவங்க பள்ளி படிக்கவே இல்லை அப்படின்னு அதுக்கு யார் யாரும் இன்னும் பதில் சொல்லியிருக்கிறாங்க அந்த பதிலாக கேட்டால் நீ சிரிப்பாக வரும் ஸோ வேற ஒரு அரசியல்வாதி எதிர்கட்சி அரசியல் தலைவர் ஒருத்தர் பேர சொல்லி அவங்க என்ன படிச்சிருக்காங்க அந்த பொம்பளை அதை சொல்லுங்க பார்ப்போம் அவங்க ஒன்றும் படிக்கல பீர் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அது எப்படியும் ஒரு பிரதமரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு சரி போயிட்டு போகுது ஆனால் இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா அது நல்ல பதில் அது பதிலே கிடையாது ஆனால் இருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய சிறப்பு எதுன்னு நமக்கே தெரியாம பெரிய மினிஸ்டர்ஸ்க்கு பெரிய ஆட்களுக்கே தெரியல யார் சொன்ன படிக்கலன்னு உனக்கு முதல்ல கல்வி எதுன்னே தெரியல கல்வி இந்த நாட்டு பண்பாடு இந்த நாட்டு பண்பாடு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி மிகப்பெரிய யூனிவர்சிட்டி உண்மையிலேயே உலக பல்கலைக்கழகங்களில் மிகப்பெரிய டிகிரி வாங்கினவங்களாம் இங்கே இருக்கிற கையெழுத்து போட தெரியாதவன்ட்டு பிச்சை வாங்கணும் அதுதான் நம்ம நாட்டு பண்பாடு பண்பாடுங்கிறது மிகப்பெரிய யூனிவர்சிட்டி அதனால தான் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொன்னது உண்மை ஒரு ஒரு குடும்பமும் ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கு யூனிவர்சிட்டி பண்ண முடியாத வேலையில குடும்பம் பண்ணிட்டு இருக்கு அவ்வளோ பெரிய எஜுகேஷன் குழந்தை பருவத்திலே கொடுத்து ஒரு ஆளை வந்து பாலிஷ் பண்ணி பட்டை தீட்டின வைரமாக்கி விட்டுறாங்க இது கல்வி இது கொண்டு இந்திய குடும்பத்தில் பிறந்திருக்கிறன்னா நீ அந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் பத்து பிஹெச்டி பண்ணவும் கூட கிட்ட வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு கல்வி இதை சொல்ல முடியல நம்ம ஆட்களுக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது நீ வெளிநாட்டில் எங்கேயோ படிச்சுட்டு வந்திருக்கிற ஒரு கல்வி லைன் என்னன்னே தெரியாது ஹார்வர்டு உலக பல்கலைக்கழகங்கள் எங்க படிச்சவனுக்கும் இந்தியாவுடைய குடும்பத்துல ஆறு வயசு பையனுக்கும் ஒண்ணுதான் இவனுக்கு இருக்கிற கருணை மனிதாபிமானம் அங்க இருக்கு ஸோ அதனால உனக்கு பேசுறது அறிஞர் இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க அதனால பதில் இது சொல்ல தெரியல நீ எவ்வளவு படிச்சிருக்க சொல்லுன்னா கல்வி அந்த மனிதாபிமானத்தை வளர்க்க வேண்டும் அப்போ இந்த இடத்துல அர்ஜுனர் தடுமாறி இருக்காங்க இப்ப என்னன்னா சாதாரணமாக இதுல இன்னொரு சிக்கல் வரும் சாதாரணமானவங்க யாருமே இது பிடிச்ச இந்த இடத்துல பழமும் வரும் ஆனா நம்ம சொல்லக்கூடிய கல்வியை பெற்றவர்களும் தடுமாற முடியும்னு நினைச்சுக்கிட்டு பார்த்தா தான் உண்மையான பொசிஷனை புரிஞ்சிக்கலாம் இவங்கெல்லாம் போதிக்கப்பட்டவர்கள் இந்த வேத ஞானத்தையும் வேத ஞான மார்க்கத்தையும் பிடித்து கொண்டு தவமாக வாழ்பவர்கள் தவத்தில் இருப்பவர்கள் தபஸ்விகள் முனிவர்கள் யாரு இந்த மன்னர்கள் எல்லாரும் அப்படி பார்த்தா உண்மையை சொல்ல போனால் அர்ஜுனன் மட்டும் இல்லை பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேருமே தபஸ்விகள் முனிவர்கள் அவங்க மட்டும் இல்லை இந்த கௌரவர்கள் நூறு பேர் கூட தபஸ்விகள் முனிவர்கள் தான் அப்புறம் சார் துரியோதனர் இப்படி கிறுக்கா இருந்தாரு அதுதான் பிரச்சனையே இதை புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா போதும் நீ மனுஷ தன்மை வந்துருச்சுன்னு அர்த்தம் துரியோதனன் ஏன் இப்படி கிறுக்குத்தனமான முடிவை எடுத்தார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் நம்ம மனிதாபிமானம் உள்ளவனா ஆயாச்சு மனுஷத்தன்மைக்கு வந்தாச்சு அர்ஜுனர் இவ்வளோ பெரிய தபஸ்விங்கிறீங்க இவ்வளோ சிறந்த ஆச்சாரியர்கள்ட்ட படிச்சிருக்கிறாருங்கிறீங்க இந்த வேத ஞானம் வேத மார்க்கம் இதெல்லாம் பற்றி தெளிவான ஞானம் உள்ளவர் அதனாலதான் தான் அந்த மார்க்கத்தை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறார் அவர் மிகப்பெரிய முனிவர் தபஸ்விங்கிறீங்க அப்படின்னா அவர் ஏன் சார் இப்போ தடுமாறினார் இந்த கேள்விக்கு பதில் புரிஞ்சிடுச்சுன்னா நீ எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு துரியோதனன்றது அவர் தான் வந்து ஆப்போசிட் எதிரணி ஆமாம் ஆமாம் அவர் தான் நான் சொத்து கொடுக்க முடியாதுன்னு யாரும் இவ்வளவு படிச்சிருக்கிறாரு அவருன்னா அவரையே ஏமாத்துறாரு இதுதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா இதுல இருந்து படிச்சதுனாலேயே கற்றதுனாலேயே இந்த உபதேசங்கள் கிடைச்சதுனாலேயே உபதேசம் அவரும் புரிஞ்சுதான் இருக்கு புரியாமலாம் போடல ரெண்டு நிலையிலையும் புரிஞ்சுதான் இருக்கு ஏன்னா துரியோதனர்கிட்ட வந்து பல பேர் அட்வைஸ் பண்றாங்க இந்த யுத்தத்துக்கு முன்னாடி துரியோதனா நீ பண்றது தப்பு எனக்கு தெரியும் நீ இது பண்ணினா இது உனக்கு தான் பேரழிவுல போய் முடியும் எனக்கு தெரியும் நீ இதை கைவிட்டு அதுதான் நல்ல பாதை நீ இதை கைவிட்டுனா நீ நல்லா இருப்ப அது எனக்கு தெரியும் அப்படியே விட மாட்டேங்க என்னால விட முடியல நான் என்ன என்னால விட முடியல சார் நீங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் என்னால விட முடியல நான் பண்ண என்ன தெரியாமல் துரியோதனத்துல துரியோதனுக்கு மகாபாரத்தில் அந்த வாக்கியம்லாம் இருக்கு இன்னும் பல இடத்துல துரியோதனன் கொடுக்குற விளக்கத்தெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப ஷாக் ஆகுது மிகப்பெரிய ஞானத்தோட பேசிட்டு இருக்கிறார் தவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு தெரியுது அவருக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கிறாரு இதெல்லாம் சிக்கல் இருக்கிறது புரியுது அவருக்கு இதெல்லாம் புரியாம அவர் இதை பண்ணல புரியுதான் பண்றாரு ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு டைலாக் நடக்கு அப்போ ஒரு பதில் சொல்றாரு அந்த பதிலை பார்த்தா நம்ம ரொம்ப ஆச்சரியமா இருக்கு துரியோதனரை பத்தி இங்க பல பேர்லாம் ரொம்ப கேவலமா பேசி வச்சிருக்காங்க உண்மை எப்படி கிடையாது துரியோதனன் தான் கேவலமானவன் கிடையாது நமக்குள்ள ஒரு துரியோதனன் இருக்கிறார் நமக்குள்ள ஒரு அர்ஜுனன் இருக்கிறார் நமக்குள்ள ஒரு கிருஷ்ணன் இருக்கிறார் நமக்குள்ள ஒரு பீஷ்மர் இருக்கார் அப்போ நமக்கு நமக்கே பல நேரம் அதுவும் தெரிஞ்சுட்டு அதை செய்ய முடியாம இருக்கு என்ன பண்றது எத்தனையோ பிரச்சனை இல்லை சாதாரணமா இதை சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது இல்லை சார் டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு சுகர் சேராது நீங்க சாப்பிட தெரிஞ்சிருக்கு விட முடியல வீட்டில் யாரும் பார்க்காத போயிட்டு சாப்பிட்றோம் வீட்டில் இருக்கிற பெருசுங்க வீட்டில் யாரும் இல்லைன்னா ஃப்ரிட்ஜை திறந்து நைஸாக சாப்பிட்டுட்டு அப்பா அப்படி வேண்டியது ஆனால் பார்த்துட்டு வந்து அதை சாப்பிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இந்த துரியோதனை ரொம்ப அநியாயம் சார் ரொம்ப இருக்கேன் இவனால தான் எல்லாம் அழிஞ்சுது அப்புறம் நீ யாரு உனக்கு தெரியுது எது நல்லதுன்னா ஆனால் உன்னால கடைபிடிக்க முடியல இதே தான் துரியோதன் வேற ஒன்றும் கிடையாது அந்த துரியோதனம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார் இதெல்லாம் அவங்கவுங்களும் மனசாட்சியோட பார்க்கணும் பார்த்தா போது இதெல்லாம் நான் பிடிச்சு காட்டணும் கையும் கலவங்களும் பிடிச்சு காட்டணும்னு அவசியம் கிடையாது அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்கவுங்க எங்கெங்க அதெல்லாம் பாஸ் பண்ண முடியாமல் முடிக்கிறாங்க அப்ப என்ன சார் பண்றது மகாபாரதத்தை பாரு துரியோதனத்தை காய்ச்சிட்டு பாரு உனக்குள்ளே இருக்கிறது சரி ஆயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே இல்ல பார்த்த படிச்ச சரி அவங்களைய திரும்ப படி திரும்ப பாடு என்ன பண்ண அதே போல நமக்குள்ள அர்ஜுனன் ஒருத்தர் இருக்கிறா என்ன சிக்கல் வரும்போது முடிவெடுக்க தெரியல குழப்பத்தில் மாட்டிக்க முடியுது என்னதான் சொல்லி கொடுத்துருந்தாலும் என்னதான் புரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை வரும்பொழுது மாட்டிக்க முடியுது எனக்கு ஏன் வந்துச்சு எனக்கு ஏன் வந்துச்சு அதனால எனக்கு இது பிடிக்கல எனக்கு அவருக்கு ஹர்ட் ஆகும் எனக்கு இது செய்ய பிடிக்கல இவர் மனசு கஷ்டப்படும் எனக்கு இது செய்ய பிடிக்கல ஸோ எது செய்யணும்னு தெரியுது அதை செஞ்சால் அவருக்கு கஷ்டமாகவும் அவருக்கு காயமாகவும் எனக்கு செய்ய பிடிக்கல இது அர்ஜுனன் அம்மா சார் இந்த நிலைமை எனக்கு அடிக்கடி வருது இதை படிக்க அர்ஜுனனுக்கு என்ன சொன்னாங்களோ அதை படி கேட்டு கற்றுக்கோ கற்றுக்கிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் இல்லை நான் கற்றுக்கிட்டேன் அதனால எனக்கு முடியல திரும்ப நீயே எடுத்து படி நானும் படித்து பார்த்தேன் சொல்லி சொல்லி கொடுத்தாலும் ஞாபகம் வந்துச்சா இல்லையா ஞாபகம் வந்துச்சு சார் அது மாதிரி எடுத்துக்கோ இல்லை இல்லை எனக்கு திரும்ப எடுத்துக்க முடியல திரும்ப கடைபிடிக்க முடியல திரும்ப உபதேசம் திரும்ப அதாவது நமக்குள்ள துரியோதனும் இருக்கிறாங்க நமக்குள்ள அர்ஜுனனும் இருக்கிறாங்க எல்லாம் இருக்குது இந்த முக்கியமான கேரக்டர் எல்லாம் நமக்குள்ளே இருக்காங்க அப்போ அந்த இடங்களுக்கெல்லாம் பதில் இங்கே இருக்குது இதை பார்த்து நம்ம வந்து மனசாட்சியோட புரிஞ்சு வேண்டியதான் இப்போ அர்ஜுனர் இவ்வளவு சாஸ்திரம் படித்தவரும் தடுமாறி இருக்கிறாரு அப்படின்னா ஏன் தடுமாறுறாரு நம்ம நம்ம நாட்டில் இந்த கேள்வி வந்து நாகரீகமான கேள்வியாக நான் சொல்லியிருக்கேன் இந்த கேள்வி நமக்கு இன்னும் நல்லா புரிகிற மாதிரி லோக்கலில் இருக்கிற கேள்வியாக நான் மாற்றிடுறேன் என்ன சார் அவர் பெரிய சாமியாக இருக்கிறாங்க அவர் போயா எப்படி அவருக்கே இது வேண்டாத வேலை டிவியில் வேணா வரையே கீழ்ச்சி விட்டானுங்க நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காரு இந்த சாமியாரை பற்றி இவர் பெரிய பெரிய ஞானி ஞானின்னு இருந்தாங்க அவரை பற்றி இப்படி மோசமாக வந்திருக்காரு இவர் எப்படி பண்ணார் இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும் சரியா நீ தான் அந்த ஞானி நீ தான் அப்படி பண்ண இப்போ என்ன பண்ணணுங்கிற உன்னை என்ன பண்ணணுங்கிற சொல்லு அவரு அவர் போய் அந்த மடாதிபதி அவ்வளோ பெரிய மடாதிபதியாக இருக்கிறாரு அவரு போய் ஏன் இந்த தப்பு பண்ணாரு சரி விட்டுருவோம் உன்னை தூக்கி அங்கே உட்கார வச்சிடலாம் தப்பு பண்ற ஆள் தான் கிடைச்சிருக்கு தப்பு பண்ற ஆள் தூக்கி வச்சுட்டாங்க மடாதிபதி தப்பு பண்ணக்கூடாது ஒரு ஆசிரம தலைவர் தப்பு பண்ணக்கூடாது சரி போயிட்டு போது நீ அந்த பொசிஷன்ல இருந்து நீ அதை நடத்திக்கோ நீ அப்படி நல்லவனாரு அதெல்லாம் எனக்கு முடியவே முடியாது எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை என் குடும்பத்தில் அப்படிதான் அவருக்கும் பிரச்சனை இருக்கு உனக்கும் பிரச்சனை அது குடும்ப பிரச்சனையா என்ன பிரச்சனைங்கிறது வேறப்பா நீ வந்து நான் ஆசிரம தலைவரா மடாதிபதியா வர தயார் இல்லைங்கிற காரணம் உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு கரெக்டா பிரச்சனை இருக்கு நீ வரவே தயார் இல்ல அவரும் மனுஷன் தான் அவருக்கும் பிரச்சனை இருக்கு அட்லீஸ்ட் அவர் வர தயாரா அப்புறம் என்ன நீ பேசுற நீயும் மனுஷன் தான் அவரும் மனுஷன் புரிஞ்சு இல்ல இல்ல எல்லாம் பெரிய ஆள் எல்லாம் பெரிய ஆளுன்னு உன்ட்ட வந்து அவர் சர்டிபிகேட் கேட்டாங்க அவரு பெரிய ஆளுக்கு நீயே சொல்லிக்க வேண்டியது அப்புறம் நான் சொல்றேன் நீ பெரிய ஆளு இல்ல இல்ல நான் பெரிய ஆளு கிடையாது நான்லாம் பெரியாளுன்னு ஆளுலாம் கிடையாது ஏய் நான் சொல்றேன்ப்பா நீ பெரியாள் இல்ல இல்ல நான்லாம் சின்ன ஆள் அது போலதான் அவரும் அவர் வந்து நான் பெரிய ஆள் நான் பெரியாளுன்னு நீ ஒத்துக்கடி நீ சொல்ற அவரு பெரிய நான் ஒண்ணு பெரியாள்னு சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேங்கிற அப்புறம் நீ அவரை அது போல பெரியாளுன்னு சொல்ற தேவையில்லாம எல்லாம் சிக்கலாம் நேரம் புரியுது அப்படி இன்னும் மனிதன் தான் எல்லாருக்குமே உடம்பு எல்லாருக்குமே மனசு உடம்புன்னு இருந்தா உடம்புடைய பிரச்சனை இருக்கும் மனசுங்க இருந்தால் மனசுடைய பிரச்சனை இருக்கும் சாகிற வரைக்கும் இருக்கும் இதை ஒன்றும் பண்ணவே முடியாது அது ஞானியோ அஞ்ஞானியோ இப்போ ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்னதான் வித்தியாசம்னா ஞானிக்கு இந்த உடம்பு இந்த மனசு இன்னும் லோக்கல் வார்த்தையில் சொன்னால் இந்த பாழா போன உடம்பு பாழா போன மனசு இது எல்லாருக்குமே அஞ்ஞானி ஞானி ரெண்டுக்குமே பாழா போன உடம்பு பாழா போன உடம்பு ஏன்னா இது இதை பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க இந்த இடத்துல மோசமான உதாரணம் சொன்னால் தான் சில பேருக்கு புரியும் என்னென்னா ஞானியுடைய உடம்பு வேர்வையும் ஸ்மெல் அடிக்குது பேட் ஸ்மெல் தான் அடிக்குது அஞ்ஞானியினுடைய உடம்பினுடைய வேர்வையும் பேட் ஸ்மெல் தான் அடிக்குது இது வேர்வையும் நாகரீகமாக சொல்லியிருக்கேன் இன்னும் என்னென்னலாம் உடம்புல நாரக்கூடிய விஷயங்கள் இருக்கோ எல்லாமே ஞானிக்கும் நாற்றம் தான் அஞ்ஞானிக்கும் நாற்றம் கரெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அஞ்ஞானியினுடைய உடம்புக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அதே பிரச்சனைகள் தான் ஞானிகளுடைய உடம்புகள் இருக்கு அதனால தான் ஞானிக்கு கேன்சர் வர முடியும் ஞானிக்கு செப்டிக் ஆக முடியும் முள்ளு குத்துச்சுன்னா ஞானி குத்துச்சுன்னா என்ன ஏன்னா மெட்டீரியல் ஒன்று அதனுடைய பிரச்சனை எல்லாருக்கும் ஒன்று அதே போல மனசுங்கிறது என்ன அதுவும் சூக்ம பஞ்சபூத்தங்களால் ஆனது இந்த உடம்பு ஸ்தூல பஞ்சபூதங்களால் ஆனது இதனுடைய பிரச்சனைகளும் இதனுடைய சிறப்புகளும் எல்லாருக்கும் தான் அதே போல மனசுங்கிறது சூக்ம பஞ்சபூத்தங்களால் அதனுடைய பிரச்சனைகளும் அதனுடைய சிறப்புகளும் எல்லாருக்கும் உண்டுதான் எப்படி அஞ்ஞானிக்கும் ஒரு ஹல்வாவை சாப்பிட்டா சந்தோஷம் வருது ஞானிக்கும் ஹல்வாவை சாப்பிட்டா சந்தோஷம் வருது அதே போல அஞ்ஞானிக்கும் ஒரு வார்த்தை மனசை காயப்படுத்துது ஞானிக்கும் வார்த்தை மனசை காயப்படுத்தும் ஞானிக்கெல்லாம் எது சொன்னாலும் ஒண்ணும் ஆகாது கிடையாது ஒண்ணுமே ஆகாது தெரியுங்களா இந்த பாட்டில் தான் லூசு மண்டு கிறுக்கு நீங்க என்ன சொல்லுங்க இது ஒன்றும் கவலைப்படாது ஏதோ இதுக்கு மனசு கிடையாது ஞானிக்கு மனசு இருக்கு அவர் இன்னும் குணம் ஆகலை ஜடமாகல அவர் மனசு இருக்கு அதனால அவருக்கும் காயமாகும் ஆனா ஞானிகள்லாம் கவலைப்படுறது இல்லைங்களே சார் ஞானிகள்லாம் அழறதில்ல வருத்தப்படுறதில்ல அதுதான் ஞானம் அவருக்கும் மனசு காயமாப்பு ஆனா அவருக்கு அதை ஆற்ற தெரிகிறது காற்ற தெரியும் மருத்துவம் இருக்கிறது அதுதான் ஞானம் அந்த மருத்துவத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தா ஒரு வருஷத்துல குணப்படுத்துறார் அந்த காயத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருந்தா ஒரு மாசத்துல குணப்படுத்துறார் அந்த காயத்தை இன்னும் எக்ஸ்பர்ட்டாக இருந்தா ஒரு வாரத்துல குணப்படுத்துறாரு அந்த காயத்தை இன்னும் எக்ஸ்பர்ட்டா இருந்தால் ஒரு நாளில் குணப்படுத்துகிறார் இன்னும் எக்ஸ்பர்ட்டா இருந்தால் ஒரு மணி நேரத்தில் குணப்படுத்துகிறார் இன்னும் எக்ஸ்பர்ட்டா இருந்தால் ஒரு நிமிஷத்தில் குணப்படுத்துகிறார் இன்னும் எக்ஸ்பர்ட்டா இருந்தால் காயம் ஆகும்போதே குணப்படுத்துகிறார் ஸோ அதெல்லாம் எவ்வளோ தூரம் எக்ஸ்பர்ட்டுங்க சில பேர் எக்ஸ்பர்ட்டே இல்லாதவங்க திறமையே இல்லாதவங்க ஞானமே இல்லாதவங்க வாழ்க்கை பூரா காயப்படுத்த முடியாம காயத்தை குணப்படுத்த முடியாமல் அந்த கா காயங்களை சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து உடம்பு பூரா காயம் இருக்கிற மாதிரி மனசு பூரா காயமாகி இதுதான் அஞ்ஞானியோட கலந்து சாகிற வரைக்கும் எந்த காயத்தையுமே குணப்படுத்திக்க முடியல கடைசியாக மரண சமயத்தில் வேதனையிலேயே சாகிறாங்க முழுத்தாலும் சாகர அதனால் நீங்கள் நம்ம பெருசுகளெல்லாம் போய் பாருங்கள் அந்த காலத்தில் பெருசுகள்னா அந்த காலத்தில் பெருசுகள்லாம் விலை மதிப்பற்ற பொக்கிஷன் அதனால தான் நம்ம நாட்டில் சட்டம் வச்சுருந்தாங்க என்னென்னா குழந்தை பிறந்தால் அம்மா அப்பாவுக்கு சொந்தம் கிடையாது தாத்தா பாட்டிக்கு தான் சொந்தம் எந்த குழந்தைங்களையும் அம்மா அப்பா உரிமை கிடையாது மனதில் தாத்தா பாட்டிக்கு தான் உரிமை தாத்தா பாட்டி தான் வளர முடியும் குழந்தைக்கு என்ன கிடைக்கணும் என்ன கிடைக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் தாத்தா பாட்டி தான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா தாத்தா பாட்டிங்கிறது வந்து என்னென்னா இன்குபேட்டர் ரொம்ப சௌகரியம் அங்கே போயிட்டா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்கள்ட்ட மெச்சூரிட்டி இருக்குது இந்த பக்குவம் இருக்குது இந்த ஹீல் பண்ணுற குணப்படுத்த ஞானம்லாம் அவங்கள்ட்ட நிறைய வந்துருக்கு முழுக்க ஞானம் இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த டெக்னிக்லாம் வந்துருக்கும் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிறதுலாம் நல்ல எக்ஸ்பர்ட் சாத்திய சாதனத்தில் அதனால என்னென்னா குழந்தைகளுக்கு சுதந்திரம் கிடைக்குதாங்க குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி தான் பிரியும் அம்மா அப்பாவை விட ஏன்னா அவங்க பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க கோச்சிக்க மாட்டேங்கிறாங்க தப்பு பண்ணாலும் அதனால பிடிச்சிருக்கு அப்போது அந்த பெருசுகள்லாம் பொக்கிஷன் அங்கே வளர்ந்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெருசுகள்லாம் என்னாச்சு இன்னைக்கு இருக்கிற பெருசு பெருசு எல்லாம் முணுமுணுத்தானா இருக்கிறான் எதுக்கு எடுத்தாலும் முணுமுணுத்தான் அவன் சரியில்லை இவன் சரியில்லை சொன்னா கேட்கிறானா இந்த காலத்து தலைமுறையெல்லாம் கெட்டு போச்சு அரசியல் கெட்டு போச்சு நாடு கெட்டு போச்சு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படி இப்படி முணுமுணுத்தான் ஆயிட்டாங்க முணுமுணுத்தான்ட்ட குழந்தைங்க கூடாது சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் வரும் ஸோ அப்படி இங்கே வந்து பீஷ்மர் மாதிரி மிகப்பெரிய பக்குவப்பட்டவங்கள்ட்ட அர்ஜுனர் வளர்ந்தவர் அது இப்போ நம்ம நாட்டில் எல்லாரும் முணுமுணுத்தான் கிடையாது நூற்றுக்கு நூறு முழு கொடுத்தாங்க கிடையாது ஓரளவு பக்குவம் இருக்குது அந்த பக்குவத்துக்கு இடையில தான் குழந்தைகள் வளர்றாங்க அதனால தான் இந்தியர்கள் உலகத்தில் பார்த்தா இந்தியாவோட குற்றங்கள் குறைச்சலா இருக்கு டேட்டா புள்ளிவரமே சொல்லுவோம் உலகத்திலேயே குற்றங்கள் குறைச்சலா இருக்கிற நாடு இந்தியா இன்னைக்குமே இவ்வளோ தூரம் கெட்டு போயிருக்குன்னு சொல்கிறப்ப கூட நம்ம நாடு தான் வந்து சிறப்பான இடத்துல இருக்கு குற்றங்கள் இல்லாமல் காரணம் வந்து இந்த குடும்பங்கிற கட்டமைப்பு நல்ல பண்பாடு ஸ்ட்ராங்கான பண்பாடோடு இருக்கிறதுனால அப்படி இதுதான் கல்வி அந்த கல்விக்கு மேலையும் கல்வி கற்றவர் குடும்ப கல்வியையும் கற்று அதுக்கப்புறம் சிறந்த ஆச்சாரியர்கள்ட்ட போய் படிச்சு சிறந்த தபஸ்வியில் பீஷ்மர் பாரை தபஸ்விகள்கிட்ட படிச்சு அர்ஜுனன் பலமாக வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவர் தவம் பண்றது மிக சாதனை உள்ள தவம் வெற்றி உள்ள தவங்கிறது ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் நாட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சது அர்ஜுனன் வந்து அன்னைக்கு நாட்டிலேயே ஃபேமஸா இருந்தார் இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா இதெல்லாம் நம்ம நாட்டு பண்பாட்டை பத்தி எந்த அளவுக்கு அஞ்ஞானம் தலைவிரித்து ஆடுதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அன்னைக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சவங்க கூட எந்த அளவுக்கு அறியாமையில் இருக்காங்கன்னு கேட்டியா சொல்றாங்க அர்ஜுனன் வந்து அந்த காலத்துல நாட்டுல ஃபேமஸா இருந்தார் அர்ஜுனரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது சாதாரண குழந்தை குட்டிக்கு கூட தெரியும் இன்னைக்கு உதாரணமா ரஜினிகாந்த்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி அர்ஜுனன் ஃபேமஸா இருந்தவர் சாதாரண குழந்தை குட்டி கூட அர்ஜுனன் மாதிரி ஆகணும் அப்படின்னு அர்ஜுனன் மாதிரி கேள்விப்பட்டதெல்லாம் வச்சுட்டு ஆக்ட் பண்ணுறது அன்னைக்கு அந்த அளவுக்கு ஃபேமஸ் இருந்தார் அர்ஜுனன் அர்ஜுனன் அன்னைக்கு நாட்டில் மிகப்பெரிய ஹீரோ நான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அர்ஜுனன்னா இன்னைக்கு இருக்கிற நம்ம நாடுன்னா இன்னைக்கு இருக்கிற சார்க் நாடுகள் இன்னைக்கு அது பல நாடாக பிரிஞ்சு போச்சு இதெல்லாம் ஒரு நாடாக இருக்கு எங்கே பார்த்தாலும் அர்ஜுனன் ஃபேமஸாக இருந்தார் எதுலன்னா வில்வித்தையில சார் அவர் யுத்தம் பண்ணார்னா அவர் மாதிரி யாராலையும் முடியாது இவ்வளோ தான் அதிகபட்சம் சொல்லுவாங்க கிடையாது தவத்தில் அவர் தவத்தில் சிறந்தவர் மிகப்பெரிய தபஸ்வி ஏன்னா தவம் இருந்தால்தான் அந்த வில்வித்தையை கற்றுக் கொடுப்பார்கள் தவம் இருந்தால்தான் வில்வித்தையை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா நான் இதுவும் எல்லாருக்கும் தெரியும் அப்ப வில்வித்தையை பாராட்டுறாங்கனால என்ன ஆயிடுச்சுன்னா அவர் பண்ண தவத்தை பாராட்டியாச்சு அந்த தவத்துல பாஸ் பண்ணி இருக்கிறாரு எக்ஸாம் ரிசல்ட்டை பாராட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம் ரிசல்ட் பேப்பரை பாராட்டுறாங்கன்னு அர்த்தம் அந்த முனிவர் நீங்க சொன்ன கஷ்டப்பட்ட படிப்பு அவர் ஏற்றுக்கொண்டு தவமாக படித்த படிப்புக்கு தான் பாராட்டு பேப்பருக்கு பாராட்டு இப்போ நம்ம நாட்டில் ஒரு பெரிய அரசியல் தலைவர் பேசியிருக்காரு நீ எலெக்ஷனில் தோத்து போயிட்டீங்களே என்ன காரணம் யாரும் ஓட்டு போடல அதனால தோத்து போயிட்டேன் ஓட்டு போடலன்னு கூட சொல்லல எதனால தோத்து போயிட்டீங்க ஓட்டு இன்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு அதனால தோத்து போயிட்டேன் இது எவ்வளவு பெரிய அதாவது நம்ம முன்பே பார்க்க தயார் இல்லை தான் பேசுவான் ஓட்டு எண்ணிக்கை ஒண்ணு ஓட்டு எண்ணிக்கை குறைஞ்சு போனதுக்கு என்ன காரணம்னா அது மிஷின் அப்படி காட்டிச்சு அதனால குறைச்சலா இருந்துச்சு போட்டு என்ற மிஷின் அப்படி காட்டிச்சு அதனால ஸோ உண்மையை பார்க்க தயார் இல்லைன்னு ஒரு பந்தம் இதுதான் ஸோ உண்மையை பாருங்க அர்ஜுனனுடைய தவத்திற்கு அர்ஜுனர் பாராட்டப்பட்டார் உண்மையிலே ஒரு தப்பஸ்ல எத்தனையோ விஷயங்கள ஜெயிச்சவர் ஃபெயிலியர் ஆகாம எல்லா எக்ஸாமையும் பாஸ் பண்ணார் எல்லா குருஜிட்டையும் போய் அப்போ இப்படிப்பட்டவர் இங்கே அப்படிங்கிறது தான் இதில் இஷ்யூ அதனால தான் இங்கே அப்படிப்பட்ட அர்ஜுனனிடம் தம் ததா அந்த முதல் வார்த்தை தம் ததான்னு ஆரம்பிக்குது தம் அப்படிப்பட்டவரை அந்த எப்படிப்பட்டவரை அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் விளக்கம் அப்படிப்பட்ட அர்ஜுனன் கண் கலங்கி சோக்கத்துடன் இருந்தார் இது சும்மா தான் இந்த படத்தை பார்த்துட்டு ஆமா அர்ஜுனன் இந்த அர்ஜுனன் தான் சோகத்தில் இருப்பார் ஆமா ஓ இவர் என்ன ராஜா விட்டு போயிடா ஆமா இது முடிச்சு போயிடுச்சு இதுல ஒன்றும் இதுக்கு ஒன்றும் விளக்கமே கிடையாது இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தவம் அதெல்லாம் புரிஞ்சிருந்தா தான் அந்த விளக்கம் செட்டில் ஆகும் இந்த தம்ங்கிற வார்த்தைக்கு விளக்கம் தான் ஒன்றாவது அத்தியாயம் ஆக்சுவலாக ஒன்றாவது அத்தியாயம் முழுக்க படிச்சிருந்து முழுக்க அதில் ஒரு ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற விளக்கங்கள்லாம் தெரிஞ்சிருது என்னென்ன சிக்கல் வழியெல்லாம் தாண்டி வந்தார் அர்ஜுனன் இப்ப எங்க வந்து நிற்கிறாரு அப்படிப்பட்ட அர்ஜுனன் கண் கலங்கி அப்படின்னு பார்க்கும்பொழுதுதான் இந்த பின்னணியோட அந்த தங்குற வார்த்தையை பார்க்கணும் அதனாலதான் வியாசர் வந்து இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறத முதல் வார்த்தையா வச்சிருக்கிறார் தம் அப்படின்னா அப்படிப்பட்டவரை இப்படி கண்ணீருடன் இருப்பவரை ஏன்னா இந்த நிலைமை எல்லார் வாழ்க்கையிலும் வருது உண்மையை சொல்ல போனால் வியாசர் என்னத்தை காட்டுறாருன்னா உன்னுடைய யார் வாழ்க்கையில வர்றதை விடவும் பலாயிரம் மடங்கு சிக்கல்களான சிக்கல்கள் நிறைந்த நிலைமையில் இருப்பவர்ப்பா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் அதனால முதல் வார்த்தையா வச்சு இது எல்லாத்தையும் ஒரு வார்த்தையில ஞாபகப்படுத்துறாரு தம் அப்படிப்பட்டவரை அர்ஜுனரை அவர் ஆரம்பிக்கிறாங்க ஆனா தமிழ்ல மொழிபெயர்க்கும் பொழுது அந்த வார்த்தை வேற எங்கேயும் விழுது அந்த அர்ஜுனரிடம் அப்படின்னு தமிழில் வந்து அர்ஜுனரிடம் வரும் சமஸ்கிருதத்தில் அந்த அர்ஜுனரை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார் அப்படிதான் உண்மையான பொருள் இருக்கு இங்கே மொழிபெயர்க்கும் போது இந்த மொழியினுடைய இலக்கணப்படி எப்படி மாற்றி வருது ஓகே இதில் யார் சொன்னாலும் ஒரு வார்த்தை இருக்கு இதுவும் ஒரு முக்கியமான வார்த்தை புரிஞ்சுக்கிறது மதுசூதனகா அப்படின்னு மதுசூதனன் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணனுடைய பேரு இந்த இடத்துல ஒரு பெயரை பயன்படுத்தும் பொழுது இது ஒரு பண்பாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் இதுவும் புரிஞ்சுக்கிறது நல்லதுனால ஒரு பெயரை பொதுவாக வந்து ஒருத்தர் பயன்படுத்தும் பொழுது ஒருத்தருக்கு பல பேர் இருக்கும் நம்ம நாட்டில் ஒருத்தர் ஒருத்தருக்குமே பல பேர் இருந்தது நம்ம நாட்டு பண்பாட்டில் அஃபிஷியலாக அப்பா அம்மா வச்ச பேர்னு ஒன்று இருக்கும் அது தவிர பட்ட பேரை ஒருத்தர் நிறைய கலெக்ட் பண்ணுவாங்க ஏ நெட்டை ஏ குட்டை ஏ வல்லல் இப்படி நம்ம வந்து ஏ பட்டம் சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன் எலின்னு பேர் வச்சுருக்காங்க ஒருத்தருக்கு பேர் எலி ஊர்ல <laughs> எல்லாருக்கும் ஃபேமஸ் எலி தான் தான் தெரியும் ஏன்னா ஓடுறப்ப பார்த்தா ரொம்ப ஸ்பீடா ஓடிக்கிட்டு அவங்க ஓடினதே யாருக்கும் தெரியாது தப்பிச்சு ஓடுறதுலாம் தெரியாது ஸோ அதனால பேர் வச்சு விட்டாங்க எலி அந்த பேர் அதனால அவரும் தப்பா நினைக்கிறது ஊர்ல அது நம்ம நாட்டுல இதுல தப்பா நினைக்கிறதில்ல அந்த பேர் வைக்கிறதெல்லாம் அது ஆக்சுவலா நல்லது அப்படி இந்த இடத்துல மதுசூதன் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு பேர் இருக்கு பல பேர் இருக்கு அர்ஜுனருக்கும் பல பேர் பின்னாடி பார்ப்போம் ஒரு இடத்துல ஒரு பேரை சொல்லி கூப்பிடும்போது அதுக்கு ஒரு மறைபொருள் காரணம் பல பேர் போது ஒரு பொருளை தேர்ந்தெடுத்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னென்னா அந்த பெயருக்கு உள்ள பொருளை சொல்லி அந்த இடத்துல ஞாபகப்படுத்துறது அந்த தன்மை அவரிடம் இருக்குங்கிறத நினைவுபடுத்துறதுக்காக இந்த இடத்துல மதுசூதனன்னு ஞாபகப்படுத்துறாரு ஏன்னா மதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அரக்கன் உலகத்தில் யாராலையும் அழிக்க முடியாத ஒரு அரக்கன் இருந்தான் அந்த அரக்கனை இந்த ஸ்ரீகிருஷ்ணர் போய் அழித்தார் அதனால் இவரு பேர் மதுசூதனன் அப்படிப்பட்ட அரக்கனையே அழிக்கக்கூடிய சக்தி உள்ளவர் இப்போ ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அழிக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்லை அப்போ இந்த இடத்துல இதை ஏன் ஞாபகப்படுத்துறாரு வியாசர் இந்த பேர்ல இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா அந்த மதுசூதனனையே இவர் அழிச்சிருக்கிறாருன்னா இந்த அர்ஜுனனுக்குள்ள முளைச்சிருக்கிற இந்த துக்கடா அரக்கனை அழிக்கிறதுல கிருஷ்ணர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அவர் பெரிய எக்ஸ்பர்ட் இவருக்கு வந்து அவ்வளோதான் ஃபுல் ஊத்துனாருன்னா அது முடிஞ்சு போயிடும் அந்த அரக்கன் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படி ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற அர்த்தத்தை காட்டுறதுக்காக மதுசூதனன் இந்த வார்த்தைகளை பேசினார் அப்படின்ட்டு இப்போ அர்ஜுனர் இங்க தம் ததான்னு ஆரம்பிச்சிருக்காரு இந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர்னா ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் தெரியும் தெரிஞ்சதுனால என்ன பண்றாருன்னா இந்த பிரச்சனை ஈஸியா முடிக்க முடியும் இதெல்லாம் சாதாரணம் கிடையாது இது என்ன ஃபுல்லாக போகிற பிரச்சனை இது என்ன பெரிய மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஸ்லோகங்களில் உள்ள பொருளை சொல்கிறாங்க நம்ம படிச்சுக்கோம் விளக்கத்தை நாளை பார்ப்போம் ஸ்ரீ பகவான் கூறுகிறார் கடைசி பரம் ஸ்ரீ பகவான் கூறுகிறார் ஸ்ரீ பகவான் அர்ஜுனா தகாத சமயத்தில் இந்த எந்த காரணத்தினால் எந்த காரணத்தினால் உன்னை வந்து அடைந்தது அடைந்தது ஏனெனில் ஏனெனில் இது சான்றோர்களால் சான்றோர்களால் கடைபிடிக்கப்படாதது கடைபிடிக்கப்படாதது சொர்க்கத்தை சொர்க்கத்தை அளிக்காதது அளிக்காதது மேலும் மேலும் புகழையும் புகழையும் தரவல்லது தரவல்லது அன்று அன்று இல்லை அர்ஜுனா அடுத்த பக்கம் முதல் அதாவது நாலாவது பரவல் இருக்கு அர்ஜுனா அர்ஜுனா அலியின் தன்மையை அடையாதே அடையாதே உனக்கு உனக்கு இது பொருத்தமானது பொருத்தமானது அன்று பரந்தப்பா பரந்தப்பா எதிரிகளை எதிரிகளை வாட்டுபவனே வாட்டுபவனே இந்த உள்ளத்தின் உள்ளத்தின் தளர்ச்சியை தளர்ச்சியை விடுத்து விடுத்து ஊருக்காக ஊருக்காக இருந்து நில் எழுந்து நில் முடிச்சுட்டாரு அதாவது இது இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு போதும் ஏன்னா என்ன உங்களுக்கு என்ன லூஸ் பிடிச்சிருச்சா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன் எந்த நேரத்தில் வந்து பேசுறதுன்னு அறிவு இல்லையா லூஸ் வேலையை செய்ய சரிங்க சார் போயிடுவான் ஸோ அவ்வளோதான் இவர் நினைச்சது என்னன்னா இது முடிஞ்சு போயிடுச்சு புரிஞ்சிருக்குன்னு நினைச்சாரு இந்த ஒரு சின்ன இடத்துல புரியாததுனால அப்புறம் மற்றது விலக்கி விலக்கி கொடுக்குற கொடுக்குறாரு அதனால என்னன்னா பொதுவாக வந்து நமக்கு பல பேருக்கு இந்த ரெண்டு ஸ்லோகமே வந்து போதுமானது இது தேவைன்னா கற்றுக்கிட்டா நல்லது தேவையில்லாம நம்ம விட்டு போயிடலாம் இந்த ரெண்டு ஸ்லோகத்தை பாருங்கள் நாங்கள் என்ன பழகலாம் பழகலாம் எப்பயாவது நமக்கு மனசு டல்லாகும் பொழுது நெருக்கடி கொஞ்சம் மன கஷ்டம் ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு ஸ்லோகத்தை சொன்னது போது சரியா தந்த இது இது தந்ததா கிளைமியம் மாசமாக இந்த ரெண்டு ஸ்லோகத்தை சொன்னோம்னா நம்ம பாட்டெலாம் தெம்பு வந்துடும் இது ஓரளவு கல்வி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ரெண்டு படிச்சிருந்தாலே இந்த ரெண்டு மனப்பாடமாக இருந்தால் போதும் நமக்குள்ள ஒரு அர்ஜுனன் இருக்கான் அவன் தான் அழகான் அவன்கிட்ட இந்த ரெண்டு திட்டு கொடுத்தா போதும் அவனை ரெண்டு பேச்சு பேசுனா சரியாயிட்டான் இதுதான் ரெண்டு பேச்சு இந்த பேச்சு பேசுனா அவன் சரியாக அவர் அதான் ரெண்டு பேச்சு பேசுறாரு சரியாயிடும் நினைச்சிட்டு பேசுறாரு சரியாகல சரி நம்ம சரியான நம்பிக்கையோட இதை படிச்சுக்கலாம் நாளைக்கு ಸುರತ ಬಗ್ಗೆ ಸ್ಥಿರಭವ ದೂಸರ ವಿತಂತ ನೀನು ಮನಸ ಸ್ಮರೇಯಂ பெற்ற கல்வி வாழ்விதனில் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனதை உடன் தரட்டும் பயனதை உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையின் சொன்ன குரு பரம்பரையின் ஆசிகள் துணை வரட்டும் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக இறையே நின் லீலை நூறு இறையே நின் லீலை நூறு என்னறிவை காவாயோ என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் மெய்யறிவை விலகி வாழும் இடிநிலை வேண்டாம் என்று நிலை வேண்டாம் என்றும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் ஹரி ஓம் தத்சத்து என்ன நீங்கள் டயர்டாக இருக்கீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்க நாளையிலேருந்து கிருஷ்ணர் பேசுகிற டாபிக் போக ஆரம்பிக்கிறோம் அதுதான் பகவத்கீதை உள்ள நுழைஞ்சு நம்ம வெற்றிகரமாக உள்ள நுழையிறதுக்கே தன்னால் தேவை இல்லை ஃபோன் இன்னைக்கு படிச்சோம்னா ஒன்றும் ஆமா இல்லைன்னா என்னன்னா இது எதுக்காக பாவ பகவத்கீதை இருக்குன்னே புரியாம போயிட்டு இன்னைக்கு மூன்றாவது நாள் ஆச்சு ஆஹா இன்னும் பகவத்கீதைக்குள்ள போகவே இல்லை என்ன அதாவது என்னன்னா நம்ம எந்த ஸ்டைலில் இது வந்து இந்த ஸ்டைல் ஆமாம் இது எத்தனை நாள் நம்ம எத்தனை கிளாஸ் நடந்திருக்கு ரெண்டு கிளாஸ் முன்னாடி ரெண்டு மூணு வச்சுருக்கோம் ரெண்டு கிளாஸ் இது வந்து மூணாவது கரெக்ட் நான் ரெண்டு கிளாஸ்க்கு வந்துட்டேன் ரெண்டு மூணு நான் இப்போ இடையில நடக்கலைங்களா அப்போ இடையில நடந்தது இவங்களுக்கு மட்டும் நடந்தது இந்த வகுப்பு பண்ணல சரி இவங்களுக்கு வேற ஒரு பார்ட்டி நடத்திட்டு இருக்கு அது நடந்துட்டு இருக்கு வேற நேரத்தில் நேரம் கிடைக்கிறப்ப இல்லை இது வந்து இதுதான் நம்ம பகவத்கீதையினுடைய ஒரு மெத்தடில் போயிட்டுருக்கோம் இதில் இது மூணாவது வகுப்பு இது வரைக்கும் எதுவும் விடுபடலை நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக பண்ணுறீங்க ஓகே ரொம்ப நல்ல விஷயங்கள் ஜி ஆஃப் ஆ